هو الذي ارسل رسوله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون صدق الله العلي العظيم அல்லாஹுவின் நகனியார்களே அன்பு சகோதரர்களே அல்லாஹுவை பயந்து பசுவா செய்து அவனால் ஏவப்பட்ட ஏவல்களை எல்லாம் எடுத்து நடக்கும்படியாக முதலாவதாக எனக்கும் அப்பா உங்களுக்கும் தியானம் போட்டுக் கொள்கின்றேன் ஒசையத்தும் செய்து கொள்கின்றேன் அன்பர்கள் தலையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் அல்லாஹு நல்லடியார்களே அன்பு சகோதரர்களே எந்த விதமான அசம்பாவிதங்களும் அனர்த்தங்களும் இல்லாமல் ஒரு சந்தோஷமான அச்சுடைய கடமையை நிறைவேற்றிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் நம்முடைய நாட்டிலும் வெற்றி பெறனாலே மிகவும் மனமகிழ்ச்சியுடன் சந்தோஷத்துடன் கொண்டாடிவிட்டு அதை தொடர்ந்து அல்லாவுக்காக வேண்டி நிறைவேற்றிய ஒரு உதவியாவுடைய கடமைகளையும் சரிவர செவ்வனே மிகவும் அழகாக நிறைவேற்றி முடித்துவிட்டு அல்லாவுடைய பொருத்தத்தை நாடியவர்களாக அதை தொடங்குவதற்கு கூடிய ஜுமாவுடைய இடத்தில் நாங்கள் வீட்டிருக்கிறோம் சுத்தான நம் அனைவருடைய கடந்த கால நல்ல அவர்களையும் பொருத்திக் கொள்வானா இதுவரைக்கும் யாருக்கெல்லாம் அஜுடைய பாக்கியம் கிடைக்கவில்லையோ அந்த பாக்கியத்தை வரக்கூடிய வருடங்களில் நம் அனைவருக்கும் தந்தருவானா அன்பான இஸ்லாமிய சமூகங்களை பெரியார்களே ஹஜ்ஜுடைய காலம் எங்களுக்கு பல வகையான பாடங்களை சொல்லித் தந்தது தனி மனித வாழ்வு குடும்ப வாழ்வு தியாகம் அர்ப்பணம் அல்லாவுக்கு வழிபடுதல் என்று சொல்லக்கூடிய பல தலையங்கங்களில் இந்த ஹஜ்ஜுடைய காலத்தை எங்களுக்கு பார்க்கலாம் பகவானுடைய காலம் எங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு காலம் என்றால் ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்வில் ஆத்மீகத்தை வளர்த்துக் கொள்வதற்குரிய ஒரு காலமாக பகவானை பார்க்கலாம் நோக என்னுடைய நோன்பு எனக்குள்ளே மறைந்திருக்கிறது உங்களுடைய நோன்பு உங்களுக்குள்ளே மறைந்திருக்கிறது அல்லா சொல்லுகிறான் ஒவ்வொரு நோம்பாரிக்கும் நான் கூறி கொடுக்கின்றேன் நோப பிடியுங்கள் இந்த நோம்பை கொண்டே உங்களுடைய வாழ்க்கையில் தத்துவா பயபக்தி உரையற்றம் வருகின்றதாக அல்லாஹ் நோம்பை பற்றி தனியாக பேசுகிறேன் சுருக்கமாக சொல்ல போனால் என்று சொல்லக்கூடியது ஒரு தனி மனித மனிதனுடைய வாழ்வில் மாற்றங்களை உருவாக்கி கொள்வதற்குரிய ஒரு பாசறையாக ஒரு கலாபீடமாக ஒரு அமைப்பாக இருந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் மிகையாக மாற்றம் அதை தொடர்ந்து வர வந்திருக்க வந்த அன்றைய காலம் இருக்கிறது அன்புக்குரிய சகோதரத்தை தெரியாது ஒரு குடும்ப நிறுவனத்தை எப்படி நிர்வகிக்க வேண்டும் ஒரு குடும்பத்தை எப்படி கட்டித்தாக்க வேண்டும் ஒரு குடும்பம் இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு ஒரு அழகான எடுத்துக்காட்டாகத்தான் அதற்கு இப்ராஹிம் அலி சலாத்து சலாம் அவருடைய குடும்பம் ஆலை இப்ராஹிமை அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான் சூரா ஆலை இம்ரான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை பற்றி சொல்லும்போது சொல்லுகிறான் إن الله اصطفى آدم ونوحا وآل إبراهيم وآل إمران على العالمين தனி மனிதர்களுக்கு உதாரணமாக அவர்களுக்கு மாற்றம் செய்தார்கள் ஆனாலும் நூ அலை சலாத்து வலாம் அவர்கள் ஒரு தனி மனிதன் என்ற அடிப்படையில் அவர்கள் இந்த பூமிக்கு மேல் ஒரு அல்லாவுக்கு மிக நெருக்கமான பொருள் அசுடைய நெறிவாரத்தில் ஒருவராக ஆகின்ற வரைக்கும் தியாகங்கள் செய்து அல்லாஹுடைய அன்பையும் பொருத்தத்தையும் விட்டுக் கொண்டார் இதை அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்லுகின்றான் தனி மனிதர்களுக்கு ஆதரவு அலை இஸ்லாம் இஸ்லாம் அவர்களும் நூ அலை இஸ்லாம் இஸ்லாம் அவர்களும் உபமானமாக உதாரணமாக இருப்பது போன்று குடும்பங்களுக்கு ரெண்டு குடும்பத்தை அம்மா உதாரணமாக காட்டுகிறது ஒரு உதாரணம் ஆறு இப்ராஹிம் ஹசரத் இப்ராஹிமுடைய குடும்பம் அழகி சலாத்து இரண்டாவது குடும்பம் ஆலை இம்ரான் இம்ரானுடைய குடும்பம் இந்த ரெண்டு குடும்பத்தை பற்றியும் அல்லா குரானில் பல இடங்களில் பல தலையங்கங்களில் கலைத்திருக்கிறார் ஏன் தெரியுமா காரணம் குடும்ப நிறுவனங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் குடும்ப நிறுவனங்கள் கட்டி வேண்டும் குடும்ப நிறுவனத்தில் ஆட்டம் குடும்ப நிறுவனம் ஆட்டம் காரணம் என்றிருந்தால் மனித குலத்திலேயே மனித குலமே ஆட்டம் காண ஆரம்பித்துவிடும் என்று சொல்லக்கூடிய உண்மையை இஸ்லாம் மிக தெளிவாக சிந்திப்பார் அதனால்தான் குடும்பம் ஐம்பதுக்கு ஐம்பதுக்கும் மேற்பட்ட இடங்களில் குடும்ப வாழ்க்கையை பற்றி பேசியிருக்கிறோம் வீடுகளை பற்றி பேசியிருக்கிறோம் என்னுடைய வீடுகள் எப்படி இருக்க வேண்டும் குடும்பங்கள் எப்படி கட்டிக்காக்கப்பட வேண்டும் குடும்பங்கள் எப்படி ஒன்று சேர வேண்டும் இவைகளை பற்றி குராமிக்கே அழகாக பேசியிருக்கும் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நரகத்தை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள் நரகத்துக்கு போய் சேர்ந்து விடாதீர்கள் குடும்பத்தை பாதுகாக்க வேண்டும் நரகத்தை விட்டு பாதுகாக்க வேண்டும் இந்த உலகத்துக்கு மேல் இந்த பூமிக்கு மேல் ஒரு ஆரோக்கியமான ஐக்கியமான சந்தோஷமான ஒரு குடும்ப வாழ்க்கை எனக்கும் தேவை உங்களுக்கும் தேவை இதை பற்றி குரான் கரைத்திருக்கிறது அன்புக்குரிய சகோதரனை தெரியாமே அந்த அடிப்படையில் இப்ராஹிம் அலை சலாத்து சலாமுடைய குடும்பம் எங்களுக்கு ஒரு எங்களுக்கு உதாரணம் இரண்டாவது ஆறு இம்ரான் இம்ரானுடைய குடும்பம் எங்களுக்கு ஒரு உதாரணம் உலகாக்கள் முஸ்லீம்கள் இருக்கிறார்கள் ஆலை இப்ராஹிம் ஆலை இம்ரான் இப்ராஹிம் அலை சலாத்து இஸ்லாமுடைய குடும்பம் இம்ரானுடைய குடும்பம் இந்த ரெண்டு குடும்பத்திலும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது இவர் அலை இஸ்லாம் இஸ்லாமுடைய குடும்பத்துடைய தலைவர் ஒரு ஆண் இப்ராஹிம் அலை இஸ்லாம் அந்த குடும்பத்துடைய தலைவர் ஒரு ஆண் இப்ராஹிம் அலை இஸ்லாம் ஆலை இம்ரானுடைய குடும்பம் அந்த குடும்பத்துடைய தலைவி ஒரு பெண்மணி குடும்பத்துடைய தலைவராக ஆணும் இருக்கலாம் குடும்பத்துடைய தலைவியாக பெண்ணும் இருக்கலாம் ஆத்மீக தலைவர்கள் ஆத்மீகத்துக்கு பொறுப்பானவர்கள் ஒரு குடும்பத்தை சரிவர வழிநடாக்குவதில் ஒரு ஆணுடைய பங்களிப்பும் இருக்கலாம் ஒரு பெண்ணுடைய பங்களிப்பும் இருக்கலாம் அல்லாஹு இந்த ரெண்டையும் குரானில் பொருட்டு காட்டுகின்றார் ஆலை இம்ரான் இம்ரானுடைய குடும்பத்தை பற்றி அல்லா பேசும் பொழுது அங்கே இம்ரானை பற்றி பேசவில்லை இம்ரான் இம்ரான் இம்ரானுடைய மனைவியை பற்றி அல்லா பேசுகிறார் மனைவி கண்பணியாக இருக்கின்றார் வயிற்றில் ஒரு குழந்தையை சுமந்து கொண்டிருக்கிறார் அவள் ஒரு விஷன் இந்த குழந்தையை கொண்டு நான் இதை நாடுகிறேன் இந்த பிறக்க இருக்கின்ற குழந்தையை கொண்டு எதை நாடுகிறேன் தாய் குழந்தையை கருவில் சுமந்து கொண்டு அவருடைய நோக்கத்தை வெளிப்படுத்துகின்றார் என்னுடைய நோக்கம் இதுவாகத்தான் இருக்க வேண்டும் ஒரு நாற்பது ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு பிறகு இந்த குழந்தை இந்த ஊரில் ஊரில் எப்படி வாழ வேண்டும் என்ன செய்ய வேண்டும் என்பதற்கு அந்த பெண்மணி கனவு காணுகிறார் அல்லா இந்த கடனை குரான் சிந்திக்காது அன்புக்குரிய சகோதரத்தை தெரியாது இந்த சபை உட்கார்ந்திருக்கக்கூடிய அனைவரும் குடும்ப தலைவர்கள் குடும்பத்திற்கு பொறுப்பானவர்கள் அல்லது குடும்பத்தில் வாழக்கூடியவர்கள் ஒருவருடைய தலைநத்துவத்தின் கீழ் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அன்புக்குரிய சகோதரத்தை குடும்ப கட்டமைப்பை நாசமாக்கி விடாதீர்கள் அதை பற்றி பேசுவதற்கு ஒரு ஒரே ஒரு விடயத்தை விட்டு காட்டுகின்றேன் வலது கையில கொடுப்பால் ஒரு கூட்டத்துடைய ஆவால் நாவால் செயலேட்டை அவர்கள் சந்தோஷப்படுவார்கள் மகிழ்ச்சி அடைவார்கள் அவர்களுக்கு சொல்லப்படும் சாப்பிடுங்கள் குடியுங்கள் பருகுங்கள் சந்தோஷமாக இருங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு அல்லாஹ் சுபசோபன செய்து சொல்லுவார் இது கூட்டம் இரண்டாவது கூட்டம் இருக்கிறது அல்லாஹ் அந்த கூட்டத்தை விட்டு நம் அனைவரையும் பாதுகாப்பார் وأما من أوتي كتابه بشماله فيقول يا ليتني لم أوت كتابيا ولم أدري ما حسابيا يا ليتها كانت القاضية ما أغنى عني ماليا هلك عني سلطانيا سبحان الله குரான் பேசிக்கொண்டே போகிறது இடது கையில ஆனால் நாமால் செயலேடு கொடுக்கப்பட்டவருடைய நிலைமை எப்படி இருக்கும் அவன் என்ன சொல்லுவான் எப்படி வருத்தப்படுவார் எப்படி கவலையை வெளிப்படுத்துவார் என்னுடைய செல்வம் என்னுடைய செல்வாக்கு பல தனி சுல்தானியா என்னுடைய செல்வாக்கு என்னை நாசமாக்கி விட்டது என்னுடைய பண உதவி செய்யவில்லை அன்புக்குரியவர்களே சகோதரர்களே அந்த ஒரு நிலை ஏற்படத்தான் செய்யும் இது போக மூணாவது கூட்டத்தினரை பற்றி அல்லாஹுவான சொல்லுகிறார் அவர்களுடைய இடது கையில் அல்லாஹ் வலது கையில கொடுக்க மாட்டான் மூணாவது கையில் ரெண்டு கைதான் இருக்கிறது இடது கையில தான் கொடுக்கப்படும் ஆனா அல்லா சொல்லுகிறான் அந்த இடது கையையும் முதுகுக்கு பின்னால் எடுத்து கொடுப்பேன் முதுகுக்கு பின்னால் எடுத்து என்னுடைய முகத்தில் வரக்கு பந்தனை முடிக்க தகுதியற்றவன் என்னுடைய மலக்குமாவுடைய முகத்தில முடிப்பதற்கு தகுதியற்றவன் கையை வடது கையை முதுகுக்கு பின்னால் வைத்து முதுகுக்கு பின்னால் வைத்து கொடுக்கப்படும் அவங்க யாரு தெரியுமா குடும்ப நிறுவனங்களை நாசமாக்கியவர்கள் குடும்ப நிறுவனங்களை நாசமாக்கியவர்கள் குடும்பத்தை அழித்தவர்கள் மனைவிக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகளையும் குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகளையும் குழந்தைகள் வளர்க்கப்பட வேண்டிய விதத்தில் வளர்க்கப்படாமலும் அவர்களை உதாசீனம் செய்தவர்கள் அல்லாஹ் சொல்லுகின்றார் அந்த குடும்பத்துல எப்பயுமே சந்தோஷமா ஜொலியா இருந்திருப்பாரு அவருக்கு ஹராம் ஹலால் பிரச்சனை கிடையாது அவருக்கு மாற்றம் என்ற ஒரு தொல்லை கிடையாது அவருக்கு எதுவும் குடும்பத்தில் சாதிக்கலாம் குடும்பத்தில் செய்யலாம் அங்கே மகரம் பேத வேண்டும் அங்கே அஜினவியத்து மகரவியத்து பராமத்து சொல்றோம் கிடையாது மனம் போல போக்கு அந்த குடும்பத்தில் மனம் போல போக்குல வந்தார் அவருக்கு நரகத்தை பற்றி பிரச்சனை கிடையாது சுவர்க்கத்துக்கு போகிறவர்கள் இடது கையில கொடுக்கப்படும் அதுவும் முதலுக்கு பின்னலுக்கு கொடுக்கப்படும் என்ற கருத்தை குரான் மிக தெளிவாக சுட்டிக்காட்டும் சகோதரர்களே கொடுப்பதற்கு சொல்லக்கூடிய எங்களுக்கு தெரியுமா முக்கியம் நாளைய தயாரத்துடைய நாளையில் நாம் எல்லாம் இஷா அல்லா சொற்கலோகம் போய் சேர்ந்து விடுவோம் சுவர்க்கத்தில் வாழப் போகின்றோம் சுவர்க்கத்தில் இருக்கப் போகின்றோம் எப்படி இருப்போம் கற்பனை செய்து பாருங்கள் பெருநாளட்டா என்ன பெருநாளட்டா குடும்பங்கள் ஒன்று சேருகிறது தூரத்தில் உள்ள சொந்தம் எல்லாம் வந்து சேர்ந்துடுவார்கள் தாய் தகப்பனுடைய அரவணைப்பில் குழந்தைகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து சமைத்து தின்று சந்தோஷமாக இருந்து அவர்களை இவர்கள் தியானத்து செய்ய போய் இவர்கள் அவர்களை விசிட்டியும் போய் தியானத்து செய்ய போய் சந்தோஷமாக ஒருவரை ஒருவர் சந்தித்து தகப்பனல்லாக மின்னா என்று சொல்லி ஒரு சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ளக்கூடிய நாள் தான் பெருநாள் அதுதான் பெருநாள் அந்த பெருநாளை அம்மா இணக்கம் உங்களுக்கு தந்தருவாங்க குடும்பங்கள் ஒன்று சேருகிறது பழையவைகளை மறந்து பழசெல்லாம் விட்டுவிட்டு புதிய ஒரு யுகமாக பின்னக்கொரு பெருநாள் எங்களோட குடும்பம் ஒன்று சேர போகிறது நாங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒன்றாக இருப்போம் என்பதுதான் பெருநாள் சுருக்கத்தை அல்லாஹ் சொல்லுகின்றார் அன்புக்குரியவர்களே இந்த விடயங்களை படத்திற்கு சுவர்க்க லோகத்தில் கூட தனி குடும்ப வாழ்க்கை கிடையாது குடும்பத்தில் சுவர்க்கத்தில் கூட நாம் எல்லாம் குடும்பமாகத்தான் இருப்போம் வாப்பா உண்மை இருப்பாங்க ரஹ்மத்துல்லாஹி அலைஹிம் மனைவி மக்கள் இருப்பார்கள் எங்களுடைய பரம்பரை இருக்கும் சந்ததி இருக்கும் பேரப்பிள்ளைகள் இருப்பார்கள் அல்லாஹ் குரான் சொல்லுகிறார் ومن صلح من آبائهم وأزواجهم وذرياتهم والملائكة يدخلون عليهم من كل باب سلام عليكم بما صبرتم فنعم عقب الدار சுவர்க்கத்துல தன்னை பெற்று வாழ முடியாது சுவர்க்கத்தில் ஊரில் பெண்களுடைய வாழ்வதல்ல சுவர்க்கத்தில் எப்படி தெரியுமா வாழ்வோம் ومن صلح من آبائهم وأزواجهم وذرياتهم والملائكة يدخلون عليهم من كل باب سلام عليكم بما صبرتم فنعم عقب الدار سبحان الله صالحا ஈமானுடைய வாழ்வு மறைந்த பெற்றோர்களும் அல்லாத நம் அனைவருக்கு தந்தபடுவான பெற்றோரை இழந்தவர்களுக்கு தெரியும் பெற்றோருடைய பொறுமதி என்ன என்பதால் பெற்றோர்களை இழந்தவர்களுக்கு தெரியும் பெற்றோருடைய பொறுமதி என்ன என்பதாக தாயை இழந்தவருக்கு தெரியும் தாயினுடைய பொறுமதி என்ன என்பதாக தகப்பனை இழந்தவர்களுக்கு தெரியும் தகப்பனுடைய பொறுமதி என்ன என்பதாக ஆனால் அவரும் நிகழ்ச்சி தொகரப்பதாக ஒரு நிகழ்ச்சிய பொறுமதி அது இல்லாமல் போனதுக்கு பொறதுதான் மக்களுக்கு விளங்க ஆரம்பிக்கும் இருக்கக்குள்ள நடப்பதில்லை இருக்கக்குள்ளாலும் தருத்திரியமா தருத்திரியமாக தென்படும் இல்லா போனதுக்கு பிறகுதான் விளங்கும் அவருடைய பொறுமதி அம்மா சுகான நம்முடைய பெற்றோர்களில் யாரெல்லாம் நிறைவு சென்று விட்டார்களோ அவர்கள் அனைவருடைய மண்டலைகளையும் அல்லா உரிமையமாக்கி வைப்பானார் பிரகாசமாக்கி வைப்பானார் நாளை தயாரத்தில் அவர்கள் ஒன்று சேரக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லா அல்லாஹ் நீங்க குழந்தைகள் பெற்றோர்களுடைய சுவர்க்கத்தில் உங்களுடைய மனைவி உங்களுடைய மனைவிக்கு முன்னால் கணவன் மாத்தாக இருப்பான் கணவனுக்கு முன்னால் மனைவி மாத்தாக இருப்பான் நாளை தயாரத்தை சந்திப்பான் ஒரு துருவியாசிகள் குழந்தைகள் குழந்தைக்குரிய குழந்தைகள் அவருடைய குழந்தைகள் பேர பிள்ளைகள் அனைவருமாக சுவர்க்கத்தில் உண்டாக இருப்போம் சூரத்து கோரிட்டு காட்டுகின்றார் சுவர்க்கத்தில் கூட தனிய வாழ மாட்டீங்க சுவர்க்கத்தில் குடும்பமாகத்தான் வாழ்வீங்க குடும்பமாகத்தான் இருப்பீங்க அன்புக்குரிய சமூகத்தை அதை சொல்லிவிட்டு அம்மா சொல்லுகின்றான் நாங்கள் தான் சுவர்க்கத்துக்குள்ள போனதுக்கு பிறகு மலக்குமார்கள் எங்களை தரிசிக்க வருவார்கள் மறக்கமாக வருவார்கள் என்பதை சந்திப்பதற்காக வேண்டி சுவர்க்கத்துக்குள்ளே போய் சேர்ந்ததற்கு பிறகு சுவர்க்கத்துவாதிகளை சந்திப்பதற்கு மலக்குமார் வருவாங்க அந்த என்ன தெரியுமா சொல்லுவாங்க இதை கொஞ்சம் கவனமாக கேட்போம் வந்த என்ன தெரியுமா சொல்லுவாங்க அழைக்கும் உங்களுக்கு சலாம் உண்டாகும் மலக்குமார்கள் இரண்டாவது முறையாக சொல்லுவார்கள் முதலாவது சலாம் ஏற்கனவே சொல்லப்பட்டு விட்டது وَسِيقَ الَّذِينَ اتَّقَوْا رَبَّهُمْ إِلَى الْجَنَّةِ زُمَرًا حَتَّى إِذَا جَاءُوهَا وَفُتِحَتْ أَبْوَابُهَا وَقَالَ لَهُمْ خَزَنَتُهَا سَلَامٌ عَلَيْكُمْ சுவர்க்கத்துக்குள்ள போகக்குள்ளே அது திருமுவான் அலேஹி சலாத்து வலாம் அவர்களும் அவர்களோட இருக்கக்கூடிய மலக்குமார்களும் சுவர்க்கவாதிகளுக்கு சலாம் சொல்லி வரவேற்பார்கள் சலாம் சொல்லி வரவேற்பார்கள் உங்களுக்கு சலாம் உண்டாகட்டும் சாந்தி உண்டாகட்டும் வாருங்கள் வாருங்கள் என்று சொல்லி வரவேற்று என்ன தெரியுமா சொல்லுவாங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க அல்லா இவைகள் அனைத்துக் கொள்ளும் மக்களாக நம் அனைவரையும் மாற்றி சொல்லுவாங்க தீர்வுக்கும் என்ன மணக்குறீங்க என்ன மனமா இருக்குது உலகத்துல மணக்கிறதுக்கு தடுப்பூசித்தான் எங்களை நாங்கள் வணக்க வைக்க வேண்டும் சுவர்க்கத்துக்கு போகக்குள்ள அவல்களை கொண்டு எங்களை வணக்க வைக்க வேண்டும் தொழுகையை கொண்டு வணக்க வைத்திருக்கிறோம் உபகையாவை கொண்டு வணக்க வைத்திருக்கிறோம் தௌபா செய்தி வட்டிக்கு தௌபா செய்திகளை வணக்க வைத்திருக்கின்றோம் தினாவுக்கு தௌபா செய்திகளை வணக்க வைத்திருக்கின்றோம் வழக்கமாக சொல்வார்கள் சலாம் அழைக்கும் உங்களுக்கு சலாம் உண்டாகட்டும் என்ன மணக்கிறீங்க நல்ல மனமா இருக்குது நல்ல வாசம் அடிக்குது என்ன செஞ்சிருக்கிறீங்க அமல் அப்படி சொல்லி எங்களை வரவேற்பார்கள் சுவர்க்கத்துக்குள்ள போய் நாங்கள் எல்லாம் எல்லா இடத்திலும் ஒன்று சேர்ந்துடுவோம் சுவர்க்கத்தில் வைத்து வாழ ஆரம்பிப்போம் இப்ப அல்லா சொல்லுகின்றான் சுவர்க்கம் இருக்கும் ஒவ்வொருவருடைய அமலுக்கு ஏற்ப சுவர்க்கத்துக்குள்ள போனா ஒவ்வொருத்தருக்கும் அவங்க அவனுக்கு ஏற்ப சுவர்க்கம் இருக்கும் அப்படி பார்க்க போனா அவன் டவுட் எங்கட வாப்பா பெரிய ஒரு தியாகி எங்கட வாப்பா இப்படிப்பட்ட ஒருவர் அவருடைய அமலை எங்களால செய்ய கிடைக்க இல்லை ஆனா வாப்பட சுவர்க்கத்துக்கு எங்களுக்கு போகணுமா சில சந்தர்ப்பங்கள்ல மனைவி தாஜத்து துள்ளு ஹலாம் ஹலால் பேணி பிள்ளைகள் அழகா வளர்த்து பிள்ளைகளுக்கு குரானோரை கொடுத்து பிள்ளைகளுடைய ஆசிரத்தை அழகா செஞ்சுட்டு இருப்பா அந்த தாய் அந்த பெண்மணி கணவனை விட மேல சுவர்க்கத்தில் இருப்பார் சில சந்தர்ப்பங்கள்ல பாப்ப உமாவை விட பிள்ளைகள் சுவர்க்கத்தில் மேல் இருப்பாங்க பிள்ளைகள் சுவர்க்கத்தில் மேல் இருப்பாங்க நான் சொல்லுவது போவாது சுரக்கத்துல உம்மாவிடத்துல வாப்பாவிடத்துல ஒவ்வொருத்தரும் தன் தன்னுடைய அமலுக்கு ஏற்ப அவங்களுக்கு சுவர்க்கம் கிடைக்கும் இப்ப அல்லா என்ன தெரியுமா சொல்றான் குரான் சுரத்து தூர்ல இன்னல் முத்தகீன மீ ஜன்னாத்தின் வநஈம் فاكهين بما آتاهم ربهم سبحان الله அல்லாஹ் சொல்லுகின்றான் சுவர்க்கத்துல சுவர்க்கவாதிகள் சேர்ந்துருவாங்க எல்லாரும் அவங்க அவங்க இடத்தில் இருப்பாங்க இப்ப அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்றான் இவங்களை நாங்க சுவர்க்கத்துல குடும்பமாகத்தான் வாழ வைப்போம் அதுக்கு என்ன தெரியுமா செய்வோம் அவங்களோட குடும்பத்துல யாருடைய சுவர்க்கம் மேல இருக்கிறோ அந்த இடத்துக்கு கீழுள்ள எல்லாரையும் அப்கிரேட் பண்ணிடுவோம் எல்லாருக்கும் மேல வைத்திடலாம் மாப்பட அமல் மேலன்னா அம்மா பிள்ளைகளையும் மனைவியையும் பெற்றோரையும் எல்லாரையும் அந்த சுவர்க்கத்துக்கு அனுப்பிடுவார் والذين آمنوا واتبعتهم ذريتهم بإيمان ألحقنا بهم ذريتهم وما علقناهم من عملهم من شيء كل امرئ بما كسب رهين குரான் சொல்லுகிறதே அன்புக்குரியவர்களே குரானுடைய சுபச்செய்தி குரானுடைய நன்மாராயம் குரான் சொல்லுகிறது என்ன தெரியுமா சொல்லுகிறது வாப்பட இடத்துக்கு எல்லாரையும் அல்லாஹ் அப்கிரேட் பண்ணிடுவான் மனைவியும் பேச்சு சேர்ந்துடுவா பிள்ளைகளும் பேச்சு சேர்ந்துடுவாங்க எல்லாரும் பேச்சு சேர்ந்து குடும்பமாக எப்படி நாங்க பெருநாளை கொண்டு சேர்ந்தோமோ இதே மாதிரி இன்னும் ஒரு நாள் சுவர்க்கத்தில் நிரந்தரமாக கொண்டு சேர்ந்து அங்க பிரிய மாட்டோம் நிரந்தரமாக இருப்போம் உல்லாசமாக இருப்போம் தாயோட இருப்போம் மனைவியோட இருப்போம் குழந்தைகளோட இருப்போம் பேர பிள்ளைகளோட இருப்போம் இப்ப சுவர்க்கவாதி அந்த சுவர்க்கத்தில் போயிட்டு எல்லாம் செட்டிலா விடுவாங்க இப்ப அல்ல அடுத்த கட்டம் தான் அதே சொல்லு பயான் செய்ய குரான் மட்டும் ஒரு இப்ப அடுத்த கட்டம் குரான் சொல்லுகிறது இப்ப சுவர்க்கத்தில் குடும்பமாக இருப்போம் இப்ப நண்பர்கள் வெளியே வருவாங்க நண்பர்களை சந்திப்பதற்கு சுவர்க்கத்திலே கூட்டாளிகளாக இருப்பாங்க நல்ல கூட்டாளிமான உலகத்தில் சம்பாதித்துக் கொள்ளுங்கோ அதே கூட்டாளிமான உலகத்திலும் இருப்பாங்க இப்ப அம்மா குரான் சூரத்து தூர்ல அதை சொல்லிவிட்டு அடுத்த சொல்லுகின்றா என்ன தெரியுமா சுவர்க்கவாதிகள் அவளோட குடும்பம் எல்லாம் செட்டில் ஆகித்தது எல்லாரும் வந்து ஒன்று சேர்ந்துட்டாங்க அவங்களுக்கு ஒரு சந்தோஷமான வாழ்க்கை கைத்துக் கொண்டிருக்குது அப்ப வெளியே வருவாங்க சுவர்க்கத்துக்கு வெளியே வருவாங்க இருக்கு தெரியுமா கூட்டாளி மாறை சந்திப்பதற்கு நல்ல கூட்டாளி வேணும் நல்ல பிரஸ் வேணும் உதவி செய்யக்கூடிய நல்ல புத்தி சொல்லக்கூடிய யாரோட சேர்ந்து இருந்தால் ஞாபகம் வருவோம் அப்படிப்பட்ட நண்பர்கள் கூட்டாளி வாரங்களுக்கு தேவை அதே கூட்டாளிய சுவர்க்கத்திலே சந்திப்போம் அந்த கூட்டாளி கேட்பாரு ஒருத்தர் ஒருத்தர் பேசிக் கொள்வாங்க என்ன தெரியுமா கேட்பாங்க நண்பா கூட்டாளியே சுவர்க்கத்துல பயந்து பயந்து உலகத்துல பயந்து பயந்து இருந்தோம் எங்களோட குடும்பம் எங்களோட சுவர்க்கத்துக்கு வந்து சேருமோ தெரியாது சொல்லி அம்மா எங்களோட குடும்பத்தை போந்து சேர்த்துத்தான் வாப்பா சுவர்க்கத்துல என்று சொல்லி அங்க ஒரு பெருமூச்சு விடுவாங்க இத குரான் சொல்லுகிறது وأقبل بعضهم إلى بعض يتساءلون قالوا إنا كنا قبل في أهلنا في أهلنا مشفقين فمن الله علينا ووقانا عذاب السموم قرآن சொல்லுகிறது நாளை தியாகத்தின் நாளையில சுவர்க்கத்துல சுவர்க்கவாதிகள் ஒருத்தர் ஒருத்தர் சந்தித்து கேட்பாங்க உங்களோட குடும்பம் எல்லாம் வந்து சேர்ந்துட்டுனா உங்களோட உமா வந்துட்டாரா உங்களோட அந்த மகன் வந்துட்டாரா உங்களோட இந்த தம்பி வந்துட்டாரா உங்களோட இந்த நானா வந்துட்டாரா அவர் கொஞ்சம் உலகத்துல வாழக்கூடிய இப்படித்தானே இருந்தாரு அல்ல அவரே வந்துட்டானா சொல்லுவாங்க பெரிய உபகாரம் செஞ்சுத்தான் எங்களை சுரக்கத்தில் எல்லாரையும் கொண்டு சேர்ந்தார் இதே குடும்பத்தோட தான் சுரக்கத்தில் வாழப்படும் குடும்ப நிறுவனத்தை நாசமாக்கி விடாது அப்ப நான் சொன்னேன் சூரத்தில் மகத்தில் சொல்கிறான் மலக்குமார்கள் வந்து இரண்டாவது தடவையாக நாங்கள் குடும்பமாக ஒன்று சேர்ந்து வாழுகின்றோம் எங்கட உமா எங்கட வாப்பா எங்கட சகோதரி எங்கட சகோதரன் எங்கட குழந்தைகள் எங்கட பேர பிள்ளைகள் எல்லாரும் உண்டாக இருக்கின்றோம் ஒமன் சலஹமின் ஆதாரிஹிம் ஒமன் சுவாதிஹிம் ஒதுமையாதிஹிம் ஒன் மலாலிக்க சீது குருள் அலைஹிம் மலக்குமார்கள் உங்களுக்கு வந்து சொல்லுவாங்க சலாம் அழைக்கும் உங்களுக்கு சலாம் தான் எதுக்கு இங்க சலாம் எதுக்கு சலாம் மலக்குமாறு சொல்லுவாங்க சதாவும் அழைக்கும் ஒன்று சுவர்க்கத்துக்குள்ள போக்குள்ள சதா சொன்னாங்க சுருக்க பாதியாக மாறிவிட்டதற்கு இரண்டாவது முறை வந்து சலா சொல்றாங்க எதுக்கு சலா சொல்றாங்க சலாமுன் அழைக்கும் உங்களுக்கு சலாமும் தான் எதுக்கு தெரியுமா விமா சபருக்கும் இந்த குடும்பத்தை அப்படியே கட்டி காத்து நீங்க சுவர்க்கத்துக்கு கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு என்ன பொறுமை செஞ்சீங்களோ அந்த பொறுமைக்கு அம்மா உங்களுக்கு நன்மாகும் இந்த காலத்துல எங்கட குடும்பத்து சுவர்க்கத்துக்கு கூட்டி கொண்டு தான் நாங்க என்ன செய்வோம் நீ மட்டும் செய்யலாம் அல்லா எனக்கு உங்களுக்கும் புரிந்துவான் மிச்சம் பேசவானும் மிச்சம் பயார் செய்யவானும் பிள்ளைகளை திட்டவானும் பிள்ளைகளுக்கு ஏசவானும் ஒன்று மட்டும் செய்வோம் பிள்ளைகளுக்கு வாழ்ந்து மாட்டுவோம் தகஜத்து தொண்டு காட்டுவோம் அவங்க ஜமாத்து செய்து காட்டுவோம் அவங்க ஜமாத்துக்கு வருவாங்க உண்மையை பேசி காட்டுவோம் அவங்க பொய் பேச மாட்டாங்க வட்டிக்கு தொம்பா செய்து காட்டுவோம் அவங்க வட்டிக்கு தொம்பா செய்வாங்க வாழ்க்கையில மகரம் பேணி காட்டுவோம் ஒரு இருக்குது இந்த மகரம் பேன்றது குடும்பத்துல மட்டும்தான் இல்ல மகன மகரப்பெணி சொல்லுவாங்க தெருவுக்கு வந்தா ரோட்டுக்கு வந்தா வேலைக்கு போனா அந்த பிரச்சனை யாருக்கும் கிடையாது குடும்பத்துக்கு பெரிய பேசத்துல பெரிய அளவுக்கு அவர்கள் உதாரண புருஷர்களாக இருப்பார்கள் ஆனா வெளியே போன இல்ல வீட்டுக்குள்ள பேரப்பட வேண்டிய மகரத்தை விடவும் பெரிய மகரம் கூடுதலான மகரம் எங்களை வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல தொழில் செய்யக்கூடிய இடங்கள்ல வேலை இடத்துல அந்த மகரம் பேணுவதில் எங்களோட குடும்பத்துக்கு எங்களோட பிள்ளைகளுக்கு நாங்கள் உதாரணமாக இருக்க வேண்டும் உபமானமாக இருக்க வேண்டும் அன்புக்குரிய சகோதரே உலகத்துல மனிதர்கள் மட்டுமல்ல மக்கள் அனைத்து ஜீவராசிக்கும் உள்ளவர்கள் நாயும் வழக்குது கோழியும் உள்ள உள்ளவர்கள் காகமும் வழக்குது எல்லாம் உள்ள வளர்க்குது மீனுக்குள்ள வளர்க்குது ஆனா யாரும் பிள்ளைகளுக்கு வாழ்க்கையை சொல்லிக் கொடுக்கிறது கிடையாது நாடுகள் நான் சொல்ற விஷயத்தை அல்லாஹ் எனக்கு உங்களுக்கு முறை பெறுவார் சலாம் அவர்கள் அந்த பெண் பாவத்தின் ஆனா யூசுப் அலை வாப்பாட்ட சிறு பிராயத்துல சின்ன குழந்தையாக இருக்கும் பொழுது தன்னுடைய சோதர்கள் கொண்டு போய் கிடக்கிற கிணத்துல அதுக்கு பிறகு யூசுப் அலை தெருவிடப்பட்டு வித்தாங்க وشراه بالباطل பரம்பரையில் அரவணைப்புல இஸ்லாக்கல வாழையிலேயே இந்த புள்ள வாழ்ந்தது முழுக்க அரண்மனையில் அல்லவா இந்த புள்ள வாழ்ந்தது கிணத்தில் அல்லவா இந்த புள்ள வாழ்ந்தது ஒரு தெருவில் அல்லவா இந்த புள்ளக்கு யாரும் சொல்லிக் கொடுக்கல யாரும் சொல்லி கொடுக்க இல்லை அந்த குடும்பத்தின் வாழ்ந்தவர்கள் வாழ்ந்து காட்டினார்கள் இமாம் புகாரி தன்னை கிதாப்ல சஹீஹுல் புகாரி நிர்வாகித்து செய்வாங்க ஹதரத் இப்ராஹிமும் ஹதரத் சாரா அந்த சாரா யாரு இந்த யூசுடைய வாப்பம்மாக இது சலாத்து சலாவுடைய வாப்பம்மா அந்த வாப்பம்மா அவங்களோட அப்பாவோட மலை கணவன் இப்ராஹிமும் அலை சலாத் இஸ்லாம் ரெண்டு பேரும் பக்தாத்தில இருந்து இராக்கில் இருந்து மிஸ்ருக்கு போறாங்க போற நேரத்துல மிஸ்ர் நாட்டினுடைய அரசன் இந்த சாரா கண்டு அவனுக்கு அந்த பெண்ணின் ஒரு மோகம் ஏற்பட்டது அந்த ஏற்பட்ட அந்த பெண்ணை நாடினான் அந்த பெண்ணை அந்த பெண் கொண்டு வரப்பட்டால் அரசனுக்கு முன்னால் நிறுத்தப்பட்டால் அன்றைக்கு யூசுப் அலை சுலாத்திலும் நிறுத்தப்பட்டது போல அந்த இடத்தில் நிறுத்தப்பட்டால் கதவுகள் மூடப்பட்டிருக்கிறது அந்த பெண்ணை நிற்பதிக்கிறாள் அந்த பெண்ணை நிற்பதிக்கிறான் இந்த அரசன் அந்த பெண்மணி என்ன தெரியுமா செஞ்சா உலமாக்களே கண்ணியமானவர்களே இந்த அதிசங்களை உண்மத்திற்கு பயான் செய்தோம் இந்த முகாரி சரீமா ஓதி கொடுந்தோம் இதுதான் புகாரில் இருக்குது இப்ப அந்த பெண்கள் என்ன தெரியுமா செஞ்சா ஒன்றும் செய்யலாம் வசனா மாட்டிக் கொடுத்தா இப்ப ஆப்ஷன் ஒன்றும் இல்லை கணவனை விட்டு பிரிக்கப்பட்டு விட்டால் இப்ராஹிம் அலிஸ்லாம் வேறத்தில் இருக்கிறாங்க இந்த பெண்மணி அரசு கண்ட்ரோல்ல இப்ப கலந்து போறது வேறொன்றும் இல்லை அவன் என்ன தெரியுமா செஞ்சா அந்த கையை அம்பாதத்தில் எழுதினான் ஏந்தினா அவ சொன்னா அல்லாஹும் மல்லியான் ஒரு ரசூலிக் وحصلت فرجي الا على زوجي يا الله உன்னை கொண்டு விசுவாசம் கொண்டிருக்கிறேன் நீ ஒருவன் என்பவன் உன்னுடைய நபியை கொண்டு ஈமான் கொண்டிருக்கிறேன் அது இப்ராஹிம் என்னுடைய கற்பை என்னுடைய கற்பை நான் இவ்வளவு காலமும் இதை யாருக்கும் வசப்படுத்தி கொடுக்க இல்லை இந்த கணவனுக்கு தவிர இவ்வளவு நாளும் இந்த கணவனுக்கு மட்டும்தான் இதை நான் அலாலாக்கியிருந்தேன் இதுக்கு பிறகு யாருலா இதே இந்த கண்ட்ரோல்ல இல்ல எந்த கட்டுப்பாட்டு இல்ல இதோட கையில படைக்கிறேன் என்று சொல்லி அவர் துவா செஞ்சா அவர் துவால முடிக்க இல்ல அரசண்ட கை சூழி அமைந்தது அரசண்ட கை அப்படியே பரவாயில்லை பரவாயில்லை கை சும்மா உடம்பு சொல்றது அவனுக்கு ஒன்றும் செய்ய முடியல அவன் வந்த பின்னர் இன்னொரு பெண்ண ஹதியா கொடுத்து நல்ல கண்ணியப்படுத்தி அந்த பெண் அனுப்பி வைத்திருந்தான் நீ பத்திரமா போய் சேர்ந்துருவாங்க நீங்கெல்லாம் பாவத்தின் பக்கம் நாட்டத்துக்குரிய ஆக்கள் அல்ல அன்புக்குரியவர்களே அந்த பரம்பரையின் பிறந்தவங்கத்தான் சுமலை வாப்பம்மா வாழ்ந்து காட்டிவிட்டாள் வாப்பம்மா வாழ்ந்து விட்டான் உங்க செய்யாவுடைய நாள் இப்ராஹிம் அலைசலாம் அந்த மகனை பார்த்து சொன்னாங்க மகனே ஒன்னு அறுப்பு குர்பான் செய்ய கனவு கண்டேன் பெண் மகனுக்கு கேட்டான் எல்லாருக்கும் ஏந்த மகனும் இஸ்மாயில போல இருக்கோலம் வந்து சொன்னேன் எனக்கும் விருப்பம் உங்களுக்கு விருப்பம் நாங்க சொன்னதெல்லாம் எங்களுக்குள்ள செய்யணும் என்பது எனக்கு உங்களுக்கு விருப்பம் ஏந்த மகனுக்கு ஒருவருடைய மகனுக்கு ஒரு பேர் இருக்கிறது மகனே இந்த எப்பயார ஒத்துடுவாப்பாண்டா அவன் என்ன தெரியுமா சொல்றான் பிளீஸ் அப்பா என்ன டிஸ்டர்ப் பண்ணவான உங்களே என் உண்மவே நான் விட்டு கொடுக்க தயார் இந்த பெண்ணை விட்டு கொடுக்க தயார் இதுக்கு காரணம் அந்த புள்ளை அல்ல இதுக்கு காரணம் அந்த புள்ள மறக்கப்பட்ட முறை பாஷைய பேசுகிறேன் இதுக்கு என்ன காரணம் இதுக்கு என்ன தெரியுமா காரணம் அந்த உமா இதுவும் புகாரில வரக்கூடிய ஹதீஸ் ரியாது சாலைகள் இருக்குது பள்ளிகள்ல வாசிக்கிறாங்க என்ன அந்த உமா சொல்றா இப்ராஹிம் அலிஸ்லாம் அல்லாஹுடைய கட்டளையின் பேர்ல இந்த பச்சிலன் பாலகனையும் அந்த தாயையும் விவாதின் ஒரு பள்ளத்தாக்கில் விட்டுட்டு போறா விட்டுட்டு போறாரு போக்குள்ள அந்த உண்மை கேட்கிறா அந்த தாய் கேட்கிறா கணவனை பார்த்து இல்ல ஐநயா செய்யுது எங்க போறீங்க எங்க போறீங்க பதில் சொல்ல இல்லை பதில் சொல்லு இல்லை அவருக்கு பதில் வருவதில்லை ஏட்ட பேச முடியாது அந்த அளவுக்கு கவலை கவலையை அடக்கி கொண்டு போறாரு அம்மாவுடைய கட்டளை பொய்ந்து கொடுக்கிறாரு அந்த பெண்மணி கேட்டா நடக்க விடாதா இப்படி செய்யும்படியாக அம்மாவா அவங்களுக்கு சொன்னாங்க இது அம்மாவுடைய கட்டளை பிரகாரமா என்னையும் எங்க குழந்தையையும் சண்டை இல்லாத மரச்சடி பொடி இல்லாத இந்த இடத்துல விட்டுக்கு போறதுலாவுடைய கட்டளையாக இருந்தார் அப்பா தலையாத்தினார் அம்மாவுடைய அல்லாவுடைய கட்டளையின் பிரகாரம் தான் உன்னையும் எங்க அன்பு குழந்தையையும் இந்த தண்ணி இல்லாத இந்த மரச்சடி கொடி இல்லாத இந்த ஒன்றுமே இல்லாத பாலைவனத்தில் விட்டு போறேன் என்று சொன்ன சந்தர்ப்பத்தில் அந்த பெண்மணி என்ன தெரியுமா சொன்னார் அந்த பெண்மணி சொல்ல இல்லை என்னையும் இந்த பிள்ளையையும் அல்லா அழுத்தான் அவ சொன்னா அல்லாவுடைய கட்டளையாக இருந்தால் நீங்க பத்திரமா போய் சேருங்கோ என்னையும் உங்களையும் ஏன் இந்த குழந்தைகளையும் அம்மா நாசமாக அந்த மாத்த பால் குடிச்ச புள்ளத்தான் சொல்லிச்சது அல்லா சொன்னதை செஞ்சு முடிங்க வாப்பா பிள்ளைகளுக்கு வாழ்ந்து நாட்டு குழந்தைகளுக்கு மாற்றினார்கள் குழந்தைகளை குறை சொல்லாதீர்கள் வாலிபர்களை குறை சொல்லாதீர்கள் வாலிபர்களுக்கு உரிய இடம் கொடுக்கப்படவில்லை வாலிபர்கள் அரவணைக்கப்படவில்லை வாலிபர்கள் மனிதனாக்கப்படவில்லை வாலிபர்களுக்கு பள்ளிவாச இடம் கிடையாது பள்ளிவாசல் கிடையாது எந்த நிர்வாகத்தில் இருக்கிறாங்க இருபத்தஞ்சு வயது வாலிபர்கள் எந்த ஊர்ல எந்த நிர்வாகத்தில் இருக்கிறாங்க பள்ளிவாசல்ல ஒரு இருபது இருபத்தஞ்சு வயசு வாலிபர்கள் ஆனா தயார் செய்யக்கூடிய மட்டும் அதற்கு மூத்தாகக்குள்ள பதினெட்டு வயசு வாலிபனுடைய கையில கொடுத்துட்டு போறாங்கன்னு சொல்லுவோம் நாங்க கொடுப்போமா கொடுத்து பாருங்க செஞ்சு வாலிபர்களை தரமுறைத்து பார்க்காதீர்கள் செய்யக்கூடியவர்கள் அம்மா வாழ்ந்த வாலிபர்களை தனியாக பேசி பேசியிருக்கிறார் நல்ல வாலிபர்கள் நல்ல தலைவர்கள் நல்ல எதிர்காலம் நல்ல சந்ததி நல்ல ஒரு பரம்பரை இந்த போதிக்கவே அழகான மௌத்தின் சீவாக்குவாயாக கேவலமான மௌத்திற்கு பாதுகாப்பாயாக குழந்தைகளை கொண்டு கண் குளிர்ச்சியில் சீவாக்குவாயாக நம்முடைய அனைத்து கர்மங்களையும் பொருந்திக் கொள்வாயாக யார் யாரெல்லாம் சந்திக்கப்படுகிறார்களோ